ஆதித்தருளாய் பாத்திரம் தேவஜாதி குணார்ணவதேந்திர பிரபணம் வந்தே ரம்யதா

ഗ്രേഡ്വർഗാളയതേന്ദ്രമിശ്രാൻ ശിവത്വം ശുൽക്കമാണ്യം കൊണ്ടാണ് നീണ്ടേ மதங்கள் பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரம் பல்லாண்டு காப்பு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபார் புக்கு முழங்கம் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு படைபோர் மலாண்டு விண்டால் மணிவண்ணா உள்ளே காப்பே ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமாதினை வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபாழ்வுக்கு வழங்கப்பா வாழால் பட்டு நீர் உள்ளே வந்த வண்ணம் மனவன் கொண்டேன் புழால் பட்டு நீர் இவன் குதிரட்டார் பல்லாண்டு மன்னம் எங்கள் உலாம் புகழ்ந்து

தீயர் மொழிகின்றவன் குழலாளி நிகழ்ந்த உட்கொண்டு நின்று உடி உடியார் செய்யினார் கைண்டளமே உடுத்து குறைந்து வீரவாடு உடுத்து கலத்துமண்டு துடுத்து திருவான திருவிழாவில் ஐந்தலையப என்னாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கொண்டு அபிமானம் கண்டல் திருமாலே நான் உனக்கு பலபடிய நமோ நாராயணா வென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு பல்லாண்டு திறனை பரவே நமோ நாராயணாய வெண்ணு பல்லாண்டும் பரமாத்தனை சூழ்ந்திருந்த துவர் பல்லாண்டு பரவே சார்ந்தவென்னும் இல்லாண்டா செல்வத்தோருடைய நமோ நாராயணாய வெண்ணு பல்லாண்டும் பரமாத்மனை എന്ന് നെഞ്ചേരൽ എന്റെ എന്റെ തലകോപൻ പാദങ്ങൾ യാവടയെ പറ്റി എന്റെ പരങ്കേറ്റ് രാമാവണം ചെയ്താ ദുരകോപൻ എന്റെ വേളം തലക്കം പേരാതവൾ രാമാ la corre உன்னிலாவை பராழ்குபதேத்து என்ன என்பாத மங்களம் நன்னிலாவைய நடிவானந்தமென்று என்ன பெருமாயன இமையார்கள உலகம் வாழ்நடை அண்ணலே அமுலே அப்பனே என்னையாய்வானே உன்னிலாவை பராழ்குபதேத்து என்ன என்பாத மங்களம் நன்னிலாவையே தெளிவான் என்பதில்லை பெருமாயனே இமையார்களே உலகம் அண்ணலே அமரே அப்பனே என்னையாழ்வானே இராப்பது வைத்திட்டு உன்னை நாடுடைய செய்தபோது கண்டாலே அமரே கையாலங்காக்கில்ல மின்னே மீனாய் வினயனுட வேதியாளுக்குமை வராள் வினயனமாகுரத்து முன்தருமடை சாவியாவை நீ தொடத்தன் பருவியம்படைத்த கொண்டமெல்ல கடல் நிழந்தா சோதனேன் முனையாய் தொண்டனேன் மதுசூதனாவை சுரத்தியோரை இவரை காட்டி உன்னடி போகிறாவை சிறபோதி கண்டாய் வியாபாரம் என்னில் நகம்பாலுடக்க ஓராறு நேரிலாய் மீது ஜேர் குலவே விளையேன் வினதேர் மதே மருந்து நிறைந்துடாயிரம் தெக்கரிட்டு தூக்கிமை வரை நேர்வரும் குடைத்தாமடைத்து நிகழ்ப்பாளுக்கு நாய்மனில் நிலையாகவார் அடலாரியல் எதிரது வங்கலாம் வேர்மரங்கரத்தாய் பின்னலார் பெருமானே பெருமாள் கொடுமை தெய்வாலயம் பெருமையும் பொருளினை മണ്ണുലണ്ണെ പെത്താൽ എന്റെ യാമത്തിനെയും കവിതണ്ണലായി പത്തേനുള്ളായി പരമേതനെ വന്തൻ കണ്ണുളായി നെഞ്ചുളായി ചൊല്ലലായി വന്നലൊല്ലായ என்னையாம் உன் திருமறை அலைகடலான கண்ண வைத்தயந்தாய் கொடியன் பருகின்ற நீ வைத்த முன்னமாயமெல்லாம் சிந்தித்த கைதொழவே அருளனக்க என்னம்மா என் கண்ணா இமயோ தங்குலம் வளமுதல்களுக்கு பலமேதந்தருள் நிற்பனருள் வனவனா பொருள் பல முதல் படைத்தாய் எங்கண்ணாயன் பரஞ்சுடரே உன்னிடைத்த ಪುಂಡರಿ ಹಕ್ಕೊಪ್ಪೋಳ್ ಪುಣಪಲ್ಲಿ ಅಪ್ಪಣಂಡಲ್ ಜರಗಾಬನ್ சொல்லாயிர தொலைப்பாத்தம் கண்டு வாழ வல்லார் வினவோம் கங்களும் குணங்கள் விடைத்தொழித்து கலைக்கும் அப்புண்டரீக போல் புடப்பள்ளி அப்பனுக்கு சொல்லாயிர தொலைப்பாத்தம் கண்டு வாழ வல்லார் தங்களம்பலம் கண்குதலறியால் கண்ணடியின் கைகளால் இறைக்க தங்கள கரங்கள் தாமரை கண்ணன் வளர இருநிலங்கைதலாவிறக்க செங்கையல்பாய் நே திருவரங்கத்தாய் தாமரை கண்ணன் இருநிலம் கைதழாவிறக்க செங்கையல் வாயிலே திருவரங்கத்தால் இவள் நிறத்தன் செய்கின்றார் இந்த அமரை கண்ணாவென்ன கண்ணீர் என்ன

കാനുമാനായി കാകത്താകല്ലനയല്ല തിക്കൊടി മതിൽ ജോതിന് മലങ്കത്തായി ഇവൾ നിരത്തൻ ചെയ്തിട്ടായി കട്ടമേകാവരണ്ണ മൂർത്തിക്കും

தையலமையல் செய்தாயிருந்து வணங்குவன் சாரே என்ன மாமாவிலே என்ன செய்யமாய் மணியே என்ன என்ன பின்னார் முதலென்ன பைகள் பாம்பனையாய் வல்லிரத்தருளாய் பாவியேஞ்சயற்பாலின்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பத்தினார் பத்தனின் நானே குலமாமழக்கண் பனிமல்கையிலக்க என்னுடைய கோமல குழந்தைகாரவர்கள் அழுந்தருணமாவியளவுக்கு அஞ்சரவண்ணனே என்ன மேலாகி மேப்பில் எங்கனே நோக்குகேனல்ல பெருந்தளம் முறையோடுவரங்கத்தாய் எங்கேன் திருமணம் திருமயத்தாரிடம் கொண்ட இளவர்கள் கேள்வடே ஆய்வரன்பனே எல்லாம் தென்திருவரங்கம் கோயில் கொண்டானே தெலுகிலேன் முடிவு வல்லுமேண்டேர் மார்பனே என்னும் அன்னுரையாவே நின் பெருமையத்தாலுடன் துணை கொண்டா இளமகள் கோயில் கொண்டானே முடிவு வல்லுமே என்ன என்ன கடிகமல் கொண்ட துணையனே என்ன நான் குலக்கடவுளே மந்திரவரங்களே எல்லாம் அடி அடையாதாய் வாலிபலரை பேதை பத்தம் வல்லார் முகில் வண்ண வானத்திமயவருளையிறப்பார் பெருந்தவன் மயிமுன புரணல் வந்தது மாலை ஆயிரத்தி பத்தம் வல்லார் முகில் வந்த வானத்தை மயவரோட இறப்பார் பேரண்ட வெல்ல திருங்குடியே தாமரை கண்ணன் நெஞ்சிரோட பிள்ளை கடா இந்த வார்த்தை காடு என்னுள்ளே சொல்லுகிறேன் வேலவலையம்மையா வலையாம் பிள்ளை குழா விளையா தொலையுமரா திருப்பேரையில் சேர்வன் தாமரை கண்ணன் நெஞ்சோட பிள்ளை கடா இந்த வார்த்தை வெல்லா வேத வலயம் விழா வலயம் பிள்ளை குழா விளையாட்டொலியுமரா திரைப்பேரையில் சேர்வன் அன்னையர் நானே மாட்டேன் வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் செங்கனிவாயன் திறத்தவன் திறத்தவாய செந்துடன் மீன் குடைத்தாள் துவாய சங்குடன் தாமரை கண்களை கத்தே விழாவ பிரானா செந்திர பேரையில் வைத்திருந்தா நங்கள் பிரானுக்கு நஞ்சம் தோழி நாடம் நிறைய என் நஞ்சினார் அங்கே விழுந்தார் தொழிலில் நாங்க தெந்திர பேரையில் வைத்திருந்தா முழங்கு ரங்க கையான் மாயா

முன்னியவன் வந்தவே திரண்டா கனிந்த பொழில் திருப்பேரையர்க்கு பாலன் என்னை காட்டு பாலன் பெறவென்னை காட்டு வென்றால் மிகப்பெரியால் நீலமுகில் வண்ண முன்னே வந்தங்கை திரண்டா நான் மறையாளரம் வேள்வியாவா போல சென்னர் கவருவே கோடபுலால் செத்தபுரான் வந்து வைத்திருந்த பேரே கேவு கண்ணன் பேர்த்து வரவேங்க ஆரையனை கொண்டன் ஜாதி கிண்ணது என்னன் யாம் கண்டறிவே கண்டறிவே கொண்டல்லாரும் கோடு காக்கடல் வந்தனோடு பிறத்து கொண்டு அளவு சேர்ந்தா தெண்டிர பேரையில் சேர்வன் கண்ணபிரான் வந்தவே ஏர் ஏர்வரவன்களனை பழனா தெண்டிர பேர என் மாநகரம் நாடகில்லை என்று சிகரமணிதரு நாடுடேடு செந்தரு பெருள்வி திருந்த குழைக்காரன் மாயால் மூத்தவரையல்ல மங்களோத்தா இவரில் முயல் அனைவரும் இவரின பேரையமேயமத்த ஆரியங்கையனையத்த வல்லாரவர் இவர் இவரின் பேரையில் மேயமற்றார் ஆழியங்கையனையத்தவல்லாதவர் அடிமை திறத்தாழியாழியல சங்கமில் திருவாவியல அப்பன் ஒழியல உலகம் கொண்டவாறு மலைக்கு அழகென்னவளே அப்பஞ்சாறு பல அமுதங்கொண்டன மண்ணும் பாலத்தவே பின்னந்தான் நிலவே மலைதானத்தவனால் நிலவே கடலானத்தவே அப்பன் நடந்து ஜெயத்தில் கொண்டன பின்னந்தோறு மலா எரிகாலு மலா தொடர்தான மழா அப்பன் ஓழையழா உலகம் உண்டவோடு மன்னரானுடைய தேனை நடுங்குமலே தேவர் வெளிப்பட்டவளே அப்பங்காலுடை பாரட கையளவாத புண்டங்களில் மட உரிர புரலா அப்பன் நேருபடா இளங்கதத்தனே நேரிந்தான் குறைக்கோடி வந்தான் பின்னர் நேரிந்தான் இறையுமனோட நேரிந்தான் முக்கன் மூத்து இரண்டு பிறகு மனையில் தேவன் காக்க அப்பனல் முதல் உலகம் செய்தது அங்கேயொடங்க அப்பன் தேமழகாத்த குன்னமெடுத்தாடியாருடன் கொண்டிருந்த ஓராயிரத்தொழிவை வெண்ணிடம் பார்த்த பேரை காத்தார் அடியாருடன் நற்பால கொய்த்தனர் நான் மகனார் பெற்றனர் ராமபிரானே மத்தங்க பரோ புற்பாமுதலா புல்லரம்பாயும் நன்னாராய செயல்வாய குலாரமத்தவ நற்பால குய்த்தனர் நான்மகனார் வெத்தனார் நாரணக்காரன் நீ அவரோ நாட்டமிழாவது நாட்டை அலை தொய்ய செய்து நடந்த மகன் கேட்பார் கேட்பார் பூதோ கீழ்மபதபூரன் திருவழிநாட்பாரடைந்தார் தன்மையறிவாரையடைந்தார் பரம்பொருள் அதுவில் வாழ்நெடுங்காலத்து என்பவனை பண்ணி தன்னுள்ளே தொன்மமயக்கியதாத்திய சூழல்கள் மாயங்களை தோல்வரா ஆரப்பெரும் புனல் அழிந்தியாராம வாதிக்க தென்னிரண்டார் கிழமேக்கியா கோட்டங்கை வாமனாய் செய்தகத்த கல்கண்டெழுந்துங்க கண்ணக்காரன் அவரோ பண்டல் மனப்பொங்கல் மாக்கண்டு எனக்கு செய்த மாயமக்காரன் தாயம் கூர்மங்க ஓரை வச்சாரியவா யாரரியாய் சென்ன சேனைனா தண்டாளன் கேட்டு அவன் ஜெயம் ஜெயமத்தை என்னே தெளிவத்தை மாயவக்காரன் பருணாயரமா பரு கண்டாலும் கேட்ட அவன் ஜெயம் ஜெயமத்த என்ன தெளிவத்தை இவபத்தம் வல்லாரவர் தெளிவத்த நின்றையார் பாமரம உலகத்தில் இன்பக்கலையை தெளிவத்த இமவர் இமபத்தம் வல்லாரவர் திருவத்தனின்றையார் பாமரம உலக பாமரம உலகம் படைத்த பற்பனாவாவோ பாமரம தனியா மாலாவோ தாமரை கையாவோ உன்னை முத்தமாய் நின்ன வேண்டாயோ உன்னட தானிடமேத்து அவகாத்தரங்கோ உனையே திக்கள் மாறி தன்னை பூந்தன்புரால் முடியாய் புடகம் நிறைந்து ஜடையாய் நான் மகனே வந்தன் நாராயணையானால் ஏத்தரங்கேற்றினாய் உன்னையங்க தலைப்பை தலைப்பை வந்தான் அங்கே முக்கட்பிரான் பிரமபெருமான എന്തിനാത്മലാ ദൈവം കൊങ്കരായി എന്നുടേ കോവലേ എൻ കൊല്ലാ കരുമാണിക്കവേ വെള്ളത്തെ അകമ്പാലൊന്നെ കണ്ടു കൊണ്ടിട്ട് എന്നുടയ അറിയിലാ എങ്ങനെ കൊൽവന്റെ മണ്ണിലെ തുടർന്നടയ്പ ഒരു മാണിക്കം അടികൊണ്ട് കൈമാർവ് കണ്ടാൽ என் பெருமார் வந்தன்னை என் மலமகள் தூரந்தன்னை என்னும் அகம்பால் கொண்டனான் நிலங்கேன் வேல் மோகன் நடந்தா வெள்ளை புலன் துறந்தா விஜம்பாலியை காணாய் அலக்கர் உடைய தன்னிடங்க

உணர்வங்கே என்று வந்த சக்கரத்தில் வந்தனை புரோத்தரம் இவகத்தம் வல்லாரவராய் வந்த தவத்த வல்லாரவரை தொக்க பல்லான் நிறைந்த கவலை இணை கோப்பங்கொரோரியன் ஆழியங்கண்ணபிரான் திருக்கண்கள் கொரோரியன் வந்ததால் நங்கண்ட தோழியார்கள் அன்னமே வெஞ்சைகன் துயராத்தேற்கு தங்களோடைய அழியங்கண்ணறிவார் மலர்வால் வந்ததால் நங்கண்ட தோழியார்கள் அன்னமே வெஞ்சைகன் துயராத்தே அன்னமே நழிந்தன் மாட்டியர் கற்பத்தில் பள்ளியோ கொடுத்து அறிய வெண்ணையுண்டான் திருவாக்கனதாவையுள்ள மாட்டியவள் விளக்கு சுடரா நிற்கும் விளையாட்டிய வினகள் மகிழ்வாள் திருமேலியம்மாள் தொண்டவாள் ஏலந்திரையிலெல்லாம் வந்ததால் மேல் பழையம் நிழலில் மண்ணில் கருத்தாராய் கண்ணபெருமான் புறவமவைய என்னுயர் வேலனவாய் அடகன்னலையன் செய்யவே வேண்டும் அன்னை அண்ணாவியலம் திருக்கொண்டலக்காதுகளே கைவிடல் அன்னமேலே அருகில் நரகான் காட்டும் பகையறிய நாம் பெண்ணு பெண்கள் நயந்தார்கள் தளந்தாய் பெருமாள் தந்திரனுதல கோல் மன்னையாவையட கொடிய நேர் கோலில் கோமரைய குடியம்பவளமும் வேணும் கோழிலத்தன்முத்தம தளிரெங்குளில் வாழ்ந்திரையுடைய குழஞ்சாதி வட்டங்கள் கண்ணன் கோலிய வான்முகமாய் கொடிய நேர் கொள்கின்ற கோளிருளை சுகர்ந்திட்ட ஒழுந்தொருளில் உள்கொண்ட நீலநல்லால்

கக்கடிய வண்ணனை குருகோத்கரவ மன்வநாயராஜ இவயவர பட்டம் வல்லார் பொற்குடவானவரோட உடனாய நம்மாயாய ராமனே மதுகோதானி அருளாய் தீயா நீரா விசம்பாய் காலாயாய் மக்களாய் மத்தமாய் மத்தமாய் நீயாய் நே நின்னவாறு மக்களாய் மத்தமாய் மத்தமாய் நீயாய் நே நின்னவாறு இவையன்ன நீயாய் மலத்தண்டுராய் அச்சுதனே அருளாய் திங்களும் ஞாயிறுமாய் சிலம்பல் குரலாய் உருளாய் புகழாய் பழையாய் பெண்ணே வெங்கன் வெங்கோத்தமவார் இவையன்ன திருச்சக்கரத்தாய் அருளாய் எத்தனையோ உலகம் உலாப்பிடனவாய் வியவாய் வித்தகத்தாய் நெத்தனே இவையன்ன விடமங்கல கண்ணனே என கொன்னருளாய் உள்ளது பில்லருமாய் உலப்பில் வழியாய் இவங்களாய் விடனாகன மேல் மறைவே உபாயங்கள் என்ன உனக்கே நீ வாசமலர் தந்துழாய் குடு மாயமனே அருளாய் ஜீவனமாய் கழிவாய் பிறப்பாய் பெண்ணே மாயங்கள் செய்து வைத்து இவையன்னமயக்க கயகாமனே அதியா பண்ணவன் அருளாய் அயற்பாதியேற்றமுமாய் அயலாய் குளிராய் நிலமாய் வெண்ணிகளாய் பயனாய் பெண்ணே துயக்கானில் துயரம் மதனாய் உபைகளாய் ஜெயகாமங்களாய் துளையாய் நிலையாய் நடையாய் துயரங்கள் செய்து வைத்து இவையன்ன சுண்டாயங்கள சுண்டாயங்களான் இன்னிக்காயன்ன யாருங்கண்ண இன்னதோ நன்மை என்னை யாருக்கொந்த அவையாயவத்தை படைத்த பின்னமல்லாய் எங்கடே நின்றுட்டா என் கண்ணா துண்ணுகாரனும் முதலாக எல்லாவரும் வயலே அதுவே உனக்கு அறிவனை அறிவே ஆமன்னத்தால் அறிவழியமணியே ஆம் வண்ணத்தால் குருகோத்கடகோமணி இவையாயிர உரைப்பாத்த ஆமன்னத்தால் உரைப்பார் அமைந்தார் தமக்கென்னை உயர் கொண்டு போகிய அன்னைக்கென்னை தன்னாக்கி என்னாய் தன்னை வாரிய ஏதனை ஆதியாய் நில்லை எஞ்சோதியாய் எஞ்சொல் நினைப்பன் அன்னைக்கு வந்து தன்னாக்கி என்னால் ஆடியாய் நின்றவன் ஜோதியாய் என்றொல்ல நாமுகள் வந்து வந்து தான் வன்மை சொன்னா என் வாய் மலரப்பன என்ன மலரப்பன என்ன மலரப்ப என்ன நேர்மறையான் சொல்லும் நீர்மதிலாமே விநாயனாய் தன்னாக்கு என்னால் தன்னை பால் பரவெங்கவே பாடம் பரமர பரமகவியலால் தன்கவிலான் தன்னை பாடுவியானே என்னால் தன்னை வன்கவி பாட என் வைகுந்தனாய் தன்னை என்னாக்கி என்னாய் புகழா வந்தேங்கவே செய்கொண்டால் தன்னாய்

தன்னாக்கி அண்ணால் தன்னை உரப்பல என்கவே சொன்ன உதவிக்கு கைமாறு அனுபவத்தாங்க வந்தன்னது என்னால் தன்னை எங்கவே பாடியவ பழக்க இரவ மன்னமில்லை செய்வதிங்க வங்க வங்க ஓராயிரத்தி பத்தம் எங்கனே சொல்லிட இன்பம் பயக்கமங்க திருமாலின் அங்கனே வன்குருவோ ஓராயிரத்தி பத்தம் எங்கனே சொல்லிட இன்பம் பயக்கம் இன்பம் மலர் மாதம் இன்பம் பயக்கையினூர் ಎಂದು ஆழ்கின்ற எங்கள் திருவாரன்விலாய் அன்பத்த பண்டவலம் செய்த கைதொழு நாள்களமாக அணிபொழில் திருவாரன் விளாய் அன்பத்த பண்டவலம் செய்த கைதொழு நாள்களமாக அகலடமுத்தவம் நீ வழிய ஆகும் படுத்த திருக்குறளப்பணமம் துறையே கொடி மாடங்கள் நேட மதில் திருவாளன் விடை மாகந்த நீர் கொண்டு தூவி வளம் செய்த கோவிந்தனை மதுசூதனை கோளரியை ஆடும் பருவம் இடையண்டு கைதொழு வன்னியமுறையும் மரவேள்வி ஐந்த ஆரங்கம் வல்லாரும் நீடுபொழில் திருவாரன் விரதொழா வாய்க்கங்கள் எப்பொழுதும் மனத்தில் நிர்ணயிக்கப்பட வாய்க்கங்கரம் பெருஞ்சொன்னரம் மயல் சோல் திருவாரன் மோவலகேசன் வரமதுரை பிறந்தார் வாய்க்க மணி நிற கண்ண பிராண்டான் மலரடி போது நெஞ்சத்தை பொழுது இறைத்தி வணங்க பலரடியான் முன்பொழியா உள்ளே தொழுதே அண்ணங்கள் உள்ளே இருக்கின்றவிரார் நின்னவனு திருவாரன் விளையந்த நீ நகரமது திருவாரன் விளை நீ நகரத்துறைகின்றவிரார்

ஒன்னிவலம் செய்ய ஒன்னவா தேவின உள்ளத்தென்றார் வல்லவாயே வணங்கும் புழல் திருவாரன் விளையதனாய் மேவி வளம் செய்து கைதொழ கோடுங்கள் என்னவென் சிந்தனை தேவபிரானறியம் சிந்தையினால் செய்வதால் அறியாதனா மாயங்கள் ஒன்றுமில்லை சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழுவனங்கள் சிங்கமக திருவாரன் விளையுராய் வல்லார்களாய் தேவர் வைகள் தீர்த்தங்களை என்ன போதித்த நல்கையுரைப்பார் தந்தேவியர் மற்றொரு தீர்த்தனுக்கு பல்லாயிரத்தாண்டு பிரபோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்றால் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிரை காப்பு அடியாவாடம் நின்னாடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு சுடராழியம் பல்லாண்டு படைவார் பக்கமடங்க அப்பாண்டு ஸ்ரீமன் सर्वं श्रीरङ्गश्रीमणभद्रवामणजं संवर्धया नमः श्रीशैरनाथाय मुन्दे नवजन्मने प्रसादरसपरमप्राप्य कैङ्कर्यशालिने श्रीशैलेन्द्रयामात्रं दीपत्यादिगुणार्णवप्रवणं वन्दे मिरामाधरं मुनिम् ஆடிதிருவாய் முடிப்பிள்ளை மாதகவாள் வாழும் மணவாள மாமுனிவன் வாடியவன் மாறஞ்சிறுவாய் முடிப்பொருளை மாநிலத்தோர் தேரம்படி உரைக்கும் சேர் சுயதாமரை தாளினை வாடிய வாழிய வாழிய பிரியமாபுரணோடும் வாழிய வாழிய கடமுங்கிய கண்ணினை வாழிய பொய்யில்லாத மாமுனி வாடி புகழ் வாடி வாழிய வாழ